திருவிற்குடி சலந்தரன் விற்குடி என்பது அட்டவீரட்ட தொகைப்பாடல் சலந்தரன் அசுரன் விற்குடி திருவிற்குடி சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவாறு என்னேடி என்பது மணிவாசகப் பெருமானின் மதுர வாக்கு யாவராலும் அழியா வரம்பெற்ற வாணனாம் சலந்தரனை தம் திருவடியூன்றி பெருவிரலார் கிழித்து அருளிய வட்டம் அதாவது குதிங்காலை மணலில் ஊன்றி பெருவிரலால் சுற்றி வர வட்டம் அமையும் அதுவே சக்கரமாயிற்று அதனால் சலந்தரன் தன் தலையை கொய்தருளினர் இறைவர் அச்சக்கரத்தை திருமால் வேண்டி பெற்றனர் என்பது வரலாறு மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் என்பது திருப்பல்லாண்டு திருமால் பிரந்தையை துளசியாக ஏற்று அருளினர் சலந்தரனை சம்ஹரித்த மூர்த்தியை சலந்திரவத மூர்த்தி என்று சிவபராக்கிரமம் போற்றும் இத்திருத்தலத்தில் தலச்சிறப்பு மூர்த்தியாக இப்பெருமானே எழுந்தருளியுள்ளனர் வலது உள்ளங்கையில் சக்கரம் ஏந்தியுள்ள அருட்கோலம் கண்ணை கவரும் வனப்பினதாம் ஆதலால்தான் மாலும் கண்ணிடந்து பெரு சக்கரம் பெற்றனர் கண்ணை கவரும் வனப்பினதாம் ஆதலால் தான் மாலும் கண்ணிடந்து அப்பிக் கவின் பெரும் சக்கரம் பெற்றனர் திருவேழிமிழலை திருமாற்பேறு திருத்தல வரலாறுகள் இம்மெய்மையை உணர்த்தும் என்பது அறியத்தக்கது திருவிற்குடி இறைவர் வீரட்டானீஸ்வரர் இறைவி ஏலவார்குழலி பரிமள நாயகி தலவிருட்சம் துளசி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சங்கு தீர்த்தம் திருமால் வழிபட்டருளிய திருமேனி மற்றும் ஆலய வனப்புகள் யாவும் நெஞ்சத்தடத்து நிலைபேறு உடையனவாம் திருஞான சம்பந்த பெருமானின் திருப்பதிகம் பெற்ற திருத்தலம் விற்குடி வீரட்டம் அடியராகி நின்று ஏத்த வல்லார்தமை அருவினை அடையா என்பது எம்பிரான் சம்பந்தரின் இனிய அருள்வாக்கு கோத்திட்டைக்குடி வீரட்டானம் என்று அல்லியம்பும்பழனத்து ஆமூர் நாவுக்கு அரசர் விற்குடி வீரட்டானத்தை பொற்றி மகிழ்வர் வடிகொள் மேனியர் வானமாமதியினர் படிகொள் மேனியர் வானமாமதியினர் நதியினர் மதுவார்ந்த கடிகள் கொன்றையம் தடையினர் கோடியினர் உடைபுலி அகழாப்பு கடிகொள் கொன்றையம் சடகினர் கொடியினர் உடைபுலி அதழாப்பல் பிடையதேரும் எம்மா அமர்ந்து இனிதுரை விற்புடி வீரட்டம் விடையேறும் எம்மான் அமர்ந்து இனிதுரை விற்புடி வீரட்டம் விற்புடி வீரட்டம் அடியராகி நின்றே தவல்லா நம்மை அருவினை அடையாவே அடியராகி இன்றே நம்மை அருவினை அடையாவே விலங்கலே சிலை இடம் மேன நிலங்களே சீலை இடமென உடையவள் பிற்குடி வீரட்டத்து இலங்கு சோரி எம்பெருமாந்தனை எழில்திகள் கழல் பேணி எழுதிகள் கழல் பேணி காழில் காழி கலங்குள் காழியுள் ஞான சம்பந்தன் நற்றமிழ் மாலை இசை மொழியுமில் பலங்கோடே இசை ஐந்தக்கால் மற்றது அறமாமே வலங்கோடே இசை மொழியுமில் மொழிந்தக்கால் மற்றது